ஆண்டவன் தொடங்கி அந்திகள் வரையில் காசேதான் கடவுளட அடிபட்டு ஓதப்பட்டு அறிஞ்சுக்கு சேர்ந்தா காசேதான் கடவுளட ஆண்டவன் தொடங்கி அந்திகள் வரையில் காசேதான் கடவுளடா அடிபட்டு ஓதப்பட்டு அறிஞ்சுக்கு சேர்ந்தா காசேதான் காசேதான் கடவுளடா காசேதான் கடவுளடா காசேதான் கடவுளடா காசேதான் கடவுளடா காசேதான் கடவுளடா நினைச்ச அந்த பச்சை நோட்டுக்கு அர்ச்சனை செய்வோம் மலராலே மலராலே ஆம் ஆம் ஆம் ஆம் ஆம் ஆம் ஓம் ரூபாய் அழுக்கு நோட்டு ஓம் வெள்ளி நாளைய அச்சடிச்ச அந்த பச்சை நோட்டுக்கு அர்ச்சனை செய்வோம் பலராலே தரிசனம் செய்வோம் கிடக்காலே குத்திருந்தா டீ அடிப்பேன் இல்லாங்க டீ அடிப்பேன் கோக்காப்பே கிண்ணேக்கா பத்து பாக்கெட் அடிப்பேன் அடிப்பேன் அடிப்பேன் காசேதான் காசேதான் கடவுளடா காசேரா கடவுளடா காசேரா கடவுளடா ஆண்டவன் தொடங்கி ஆண்டிகள் வரை காசேதான் கடவுளடா அடிபட்டு உதப்பட்டு அறிஞ்சிட்டு சேர்ந்தா காசேதான் கடவுளடா பெற்றதாய் தாய் தந்தை தவிர பணத்தால் எதையும் பெறக்கூடும் பெத்தெடுத்த தாய் தந்தை தவிர பணத்தால் எதையும் பெறக்கூடும் லட்சுமி ஒரு தீ கூட இருந்தால் லட்சியம் எல்லாம் நிறைவேறும் அகலட்சியம் எல்லாம் நிறைவேறும் இந்த மனுஷன் என்ன உலகம் நினைக்கிறான் தம்பிங்கிறான் கல்லாப்பட்டியை கண்டாங்கட்டி தலாம் மடிக்கிறான் பாட்டி தலாம் மடிக்கிற பெஞ்ச ஓஞ்சி போன பெஞ்ச ஓஞ்சி போன தாஞ்சையுடன் காஞ்சி போன பெட்டையத்தை மாத்திக்கின்னு தேரா அடிக்கிறான் அந்தவன் தொடங்கி அந்திகள் வரையும் காதேதான் கடவுளரா அடிபட்டு உதவட்டு அறிஞ்சிக்கு சேர்ந்தா காசேதான் கடவுளட காசேதான் கடவுளட காசேதான் கடவுளட காசேதான்